பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருடதிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருடதிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது பரவு சிலவை எண்ணி பார்க்கணும் வீட்டு வாழ்வில் தேவை கண்டுக்க கொள்ளும் வரவும் சிலவை எண்ணி பகோனும் வீட்டு வாழ்வில் தேவை கண்டுக்க கொள்ளும் போலி மரியாதை மதிப்புக்கான அசாபுகளை நிகோணும் பாதம் பிடிவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது சம்பளக்காரன் பொஞ்சாதி தினம் ஒன்பது தடவை காப்பி குடிப்பத நீதி ஐம்பது ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி தினம் ஒன்பது தடவை காப்பி குடிப்பத நீதி எண்பது ரூபாய் கூடவே கேட்டா குடும்பத்துக்கு விரோதி வாதம் பிடிவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது கருகை வேட்டி செயலை கொடுத்து எவசில்வர் வெங்கல பாத்திரம் வாங்குவதை தடுத்து வெள்ளிச்சரிகை வேட்டி செயலை கொடுத்து எவசில்வர் வெங்கல பாத்திரம் வாங்குவதை தடுத்து புருஷன் விலமதிப்பை எடுத்து சொன்ன முகத்தை சுழிப்பே பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது மறந்து தனக்கு பொருந்தும் பொருந்தாதென்பதை மறந்து போதும் எந்த அளவு கடந்து தனக்கு பொருந்தும் பொருந்தாதென்பதை மறந்து உன்னை காதல் கொண்டான் தன்னை கதகி பிடிந்து மாதம் பிடிவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது பெண்கள் பகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது